அதனால எந்த பிரக்கிரியனால உபதேசத்தினால சித்தம் வந்து சித்துல உட்காருமோ யோக சித்தவருத்தி நிரோதா சித்தவருத்தி நிரோதத்துக்கு யோகம்னு சொன்னான் ஆனா ஆக்சுவலா பார்த்தா சித்தவருத்தி நிரோதம் இல்லை அடுத்த சூத்திரத்துல பதஞ்சலி சொன்னார் ததா திரஷ்டு ஸ்வரூபே அவஸ்தானம் அதுதான் யோகம் சித்தவருத்தி நிரோதம் ஒரு மெத்தட் அவ்வளவுதான் திரஷ்டா என்ன பண்றான் தன்னிலேயே இருக்கான் தன் ஸ்வரூபத்திலேயே இருக்கான் தானாகவே இருக்கான் தானா இருத்தலே தன்னை அறிதலாம் தன்னை தெரிஞ்சுக்கிறதுன்னா என்ன சுத்த சைத்தன்ய உணர்வு மட்டுமாக நிர்மலமான அமிர்தஸ்வரூபமா தான் இருக்கிறதே தன்னை தெரிஞ்சுக்கிறது தன்னோட உண்மையான அந்த மறை நீங்கிடுத்து அப்ப என்ன இந்த சுழட்டி அடிக்கிற சம்சாரத்துல ததராம் சாந்தி முபைதி அந்த அந்தர்யாமிக்கு சரணாகதி பண்றது என்ன ஆத்மாவை தெரிஞ்சுக்கிறது ஆத்மாவில் அடங்கிறது தமேவ சரணம் கச்ச சர்வபாவேன பாரத தத் பிரசாதாத் பராம் சாந்தி ஸ்தானம் பிராப்சசி சாஸ்வதம் ரொம்ப ஆச்சரியமான ஸ்லோகம் தத் பிரசாதாத் ஈஸ்வரனுக்கு சரணாகதி பண்ணினே என்னாகும் பிரசாதம் கிடைக்கும் பிரசாதம்னா சுண்டல் இல்லை கிருப்ப கிடைக்கும் அருள் அருள் கிடைச்சா என்ன லட்சணம்னா எப்படி ஒரு புஸ்தகம் கையில் வரும் உபனிஷத் கீதை ஏதோ ஒன்று கையில் வரும் இல்லையா பகவான் ரமணர் கூட பார்த்தேன்னா அவள் வீட்லயே இருந்திருக்கு அந்த பெரிய புராணம் அந்த அருணாச்சல ஸ்மிருதி உள்ள வந்தது அந்த புஸ்தகத்தை எடுத்தார் அது வரைக்கும் அது திறந்தே பார்க்கல அதுவா பார்த்திருப்பார் அப்போ அது அது மாதிரி பேசலை அது பார்த்துட்டே இருக்கிற புஸ்தகம் வந்து அந்த பகவானோட கால் வரபோது புதுசா பேசும் நம்ம கிட்ட எத்தனையோ வாட்டி பார்த்துருப்போம் தெரியாது இப்ப பாக்குற போது அதுல ஒரு அர்த்தம் வரும் அப்ப அருள் வந்துடுத்துன்னு அர்த்தம் அந்த அருள் வரபோது எல்லாத்துக்கும் ஒரு புதுமை வந்துடும் சாஸ்திரம் அப்பதான் வரும் குரு அப்பதான் வருவார் குரு கூட நம்ம கிட்டக்கே இருந்திருப்பார் தெரியாது ஒரு கதை சொல்லுவா ஒருத்தர் கிட்ட போய் ஒரு பிரம்மச்சாரி போய் ஒரு கிட்ட போய் எனக்கு ஒரு குரு வேணும் அவரை எங்கே பார்க்கலாம் எப்படி இருப்பார் எனக்கு ஒரு லட்சணம் சொல்லி கொடுக்கும் அவர் சொன்னார் ஒரு எண்பது வயசு இருக்கும் ஒரு மரத்தடியில் உட்கார்ந்துட்டு இருப்பார் கையில் ஒரு தண்டு இருக்கும் ஒரு மூ ஒரு ஒரு பாண்டங்கிட்ட இருக்கும் இப்படி இப்படி லட்சணம் சொல்லி கொடுத்தான் இவன் அப்படி ஒரு லட்சணத்துல ஒருத்தர் தேடிண்டு பாரதம் பூரா ஹிமாலயம் வரைக்கும் பத்ரி கேதார் அங்க எங்க சுத்தி ஒரு பத்து இருபத்தஞ்சு வருஷம் சுத்தினதுக்கு அப்புறம் எங்கேயுமே இவருக்கு அந்த லட்சணத்தோட யாருமே கிடைக்கல லாஸ்ட்ல இந்த யாரு வழிகாட்டினாரோ அவர்கிட்ட போய் திருப்பி கேட்கலாம் அப்படின்னுட்டு அந்த ஊருக்கு வந்தார் அவன் ஊருக்கே வந்தார் வந்து பார்த்தா அந்த சுவாமிகள் எங்கே இருக்காரு பார்த்தா ஒரு மரத்தடியில் உட்கார்ந்துட்டு இருக்கார் ஒரு குச்சி வச்சுருக்கார் இருக்கார் ஒரு பாண்டத்தோட உட்கார்ந்து இருக்கார் ஷோ இவரை தானே நான் இத்தனை வருஷம் தேடினேன் போய் நமஸ்காரம் பண்ணினார் சுவாமி எனக்கு நீங்க தானே எனக்கு குரு எனக்கு அன்னைக்கே சொல்லியிருக்கப்படாதா அன்னைக்கு டைம் ஆகல அப்ப சொன்னா உன்னால ஏத்துக்க முடியாது சுத்தி அடிச்சு வர வேண்டியிருக்கு இத்தனை வருஷம் சுத்தி அடிச்சு வர வேண்டியது அதுக்கும் அந்த டைம் ஆகிறது இல்லையா அப்போ அந்த பிரசாதம் அனுகிரகம்ங்கிறது என்ன தத் பிரசாதாத் அந்த அனுகிரகம் வரபோது எல்லா சாஸ்திரம் குரு எல்லாம் வந்துடும் அதெல்லாம் கிடைச்சதுங்கிறதுக்கு என்ன லட்சணம் பராம் சாந்திம் பெரிய நலகுலையாத சாந்தி நிம்மதி அதுக்குதான் சமாதின்னு பேர் சமாதின்னா ஒன்றும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம் சாந்தி நலகுலையாத சாந்தி சாந்திம் அந்த சாந்தி சாந்தியோட இன்னொன்னு சேர்த்துண்டார் பகவான் ஸ்தானம் சாஸ்வதம் சாஸ்வதமான ஸ்தானம் கிடைக்கும் ஸ்தானம்னாக்கா இருப்பிடம் எதுக்கு இருப்பிடம் நம்ம அலையறோமே இந்த சரீரம் மனசெல்லாம் அலையறது இல்லையா இந்த அல அலையக்கூடிய அந்த சக்தி இருக்கே ஒரு இடத்துல ஒடுங்கி விடுறது அந்த ஒடுங்கக்கூடிய இடத்தை அது கண்டுபிடிக்கிறது அது வெளியில எங்கேயுமே இல்லை நம்ம ஹிருதயஸ்தானம் தான் நம்ம ஹிருதயஸ்தானத்துக்குள்ள அந்த இடத்தை கண்டுபிடிச்சு அந்த ஹிருதயஸ்தானத்துக்குள்ள அது போய் உட்கார்ந்துக்கிற போது உபனிஷீததி உபனிஷத் வித்யா பரிசமாப்தா சாஸ்திர சிஷ்ய சாசனாதி சர்வ விகல்பசூன்யா சம்சார சர்வசம்சார உபரமண ரூபா எப்படி இருக்குனாக்கா எல்லாம் எல்லாம் ஒடுங்கி உபனிஷத் வித்யா உபனிஷத்துனா என்ன தெரியுமா பக்கத்துல வந்து உட்காந்துக்கிறானா அதுக்கு உபனிஷத்து பேர் வாக்கியார்த்தம் என்னன்னா அங்கங்க சுத்தி அடிச்சு இனி உட்கார வெளியில ஒரு இடமும் இல்லைன்னு தெரிஞ்சுட்டு தண்ணிலேயே உட்காந்துக்கிறான் சத் சங்கத்தில் வந்தா ஒரு இடத்துல இருந்தது நிறைய கூட்ட கூட்டமாக இருந்தால் உட்காந்துக்கு இடம் இல்லை இப்போ நீ எங்கே உட்கார்றது எல்லாம் ஒரே எல்லா இடத்தையும் ஃபுல்லாக இருக்கு உட்கார ஏதாவது இடம் சொல்லி கொடுக்குறோம் நீ ஒன்னிலேயே உட்காந்துக்கோ அதுதான் சத் சங்கம் சத்து கிட்ட சங்கம் எங்க உட்காரணும் இல்லையா சத்துல உட்காரணும் அதுதான் இங்கே சேட் சங் போட்டு சந்திராமம் என்ன பண்ற சாட் எங்க எங்க சாட் ஸ்வரூபத்துல சிட் ஸ்வரூபத்துல சத்துல சத் சங்கம் சத்துல யூ ஹாவ் டு சிட் அப்பதான் அங்க வந்து உட்கார்ந்துட்டானா வேற அப்புறமும் எங்கேயுமே நிராசிரயம் எல்லா ஆசிரியத்தையும் நீக்கினா பிரம்மா ஆசிரியம் பிரகாசிக்கும் ஆசிரியங்கிறது ஒரு அபூர்வ வார்த்தை ஆசிரியம் தான் சம்சாரம் ஆசிரியமே தான் முக்தி நம்ம ஆசிரியம் எங்க இருக்கு பார்த்துட்டே இருக்கோம் அந்யாசிரயானாம் தியாக எல்லா ஆசிரியத்தையும் விட்டு கொடுத்தானா உள்ள ஒன்று நிற்கும் அது வந்து சர்வாசிரயம் ஆசிரியம் பத்ரம் ஈக்ஷதே பரம மங்களமான ஒரு ஆசிரியத்தை நிலகுலையாத ஒரு வஸ்துவை ஹிருதயத்துக்குள்ள பார்த்தா அபாடா அப்படின்னு அதுல உட்காந்துக்கிறாங்க அப்பதான் ஏ தத் சாமகாயன் ஆஸ்தே நம்மளாம் அங்கங்க சுத்தி அடிச்சு எல்லாம் ஆட்டோ கார்ல போறோம் வெயில்ல நல்ல வேன காலத்துல அங்கங்க சுத்தி அடிச்சு ஏதாவது வாசல் தின்ன கிடைச்சதானா ஹவா அப்படின்னு உட்காந்து இல்லையா அதை சாமகானம் பண்றோம் ஏ தத் சாமகாயன் ஆஸ்தே ஹா ஏன் அவனுக்கு சமகானம் பண்ண தோணித்து ஏ தத் சாமகாயன் ஆஸ்தி இது பாடிண்டே உட்காந்துட்டானோ நம்ம பண்றதுதான் அது அங்கங்க சுத்தி அடிச்சு களைச்சு போன ஹாவு இல்லையா யாரும் சொல்லி கொடுக்காம அந்த வார்த்தை வரும் வாயில ஹா அது எந்த லாங்குவேஜ்லயும் இந்த ஹா உண்டு சம்ஸ்கிருதம் மட்டும் இல்லை தமிழ் மட்டும் இந்தியன் லாங்குவேஜ் மட்டும் இல்லை எந்த பாஷையில போனாலும் அந்த விஷ்ராந்தி வரவது அப்படின்னு அந்த ஹகாரம் வரும் அதுல சாமகாரம் வந்தது அந்த சாமம்னாலே என்ன அர்த்தம்னா சாந்தின்னு அர்த்தம் சாமம் சாமவேதா இல்லையா நேற்று கூட வேதம் சொல்றப்போ சொன்ன சாமகானம் சாம வேதம் பிராமண வேதம் யஜுர்வேதம் க்ஷத்ரிய க்ஷாத்திரமா சாமவேதம் என்ன பண்றது சாந்தி வேதானாம் சாமவேதோஸ்மின்னு பகவான் சொன்னார் அப்படி ஹிருதயத்துக்குள்ள போறப்ப அப்படி நிம்மதி சாந்தி அந்த சாம சாமகீ சாமகீதி என்ன பண்றான் அப்படி ஹாவுன்னு உட்காடுறான் எங்க உட்காடுறான் ஹிருதயத்துக்குள்ளேயே உட்கார்றான் அவன் உட்கார்றதுக்கு என்ன காரணம்னு வேலை முடிஞ்சு போச்சுங்கிறான் என்ன வேலை முடிஞ்சு போச்சு வேலை முடிஞ்சு போனா இன்னும் ஒன்றும் பண்றதுக்கு இல்லைன்னு உட்கார் நான் எப்பவுமே சொல்றது இந்த மோக்ஷத்துக்கு முக்திக்கு சுகம் எப்படின்னாக்கா ஸ்கூல் வெக்கேஷன் பூட்டினா அன்னைக்கு சாயந்தரம் குழந்தைகளுக்கு ஒரு சந்தோஷம் ரெண்டு மாசம் சம்மர் வெக்கேஷன் பூட்டிட்டு ஈவினிங் வரத்த ஆத்துக்கு வரத்தே கேப்பா ஸ்கூலு பூட்டி சாவி எங்க கிணத்துல போட்டுட்டோம் இன்னும் துறக்க இன்னும் துறக்காத ஸ்கூல் அந்த சாவி கிணத்துல போட்டுட்டோம் அந்த மாதிரி வேலையெல்லாம் முடிச்சாச்சு ஒரு வேலையும் பண்ணறதுக்கு இல்ல கர்மாவிலேருந்து கம்ப்ளீட் ரிலீஸ் இல்லையா நம்ம ரிட்டையர் ஆனா பிஞ்சு போன டயர் ஆயிடுறோம் அப்புறம் வேலை பண்றதுக்கு இல்ல பண்ண முடியாது ஒண்ணுக்கும் உற்சாகம் இல்லை எனர்ஜி இல்லை போயிடுறது இது அப்படி இல்லை விஸ்ராந்தி சரியான விஸ்ராந்தி எப்படி வேலை முடிஞ்சு போச்சுன்னா அகமன்னம் அகமன்னம் அகமன்னம் ரொம்ப ஆச்சரியம் என்னக்கா நான் அன்னம் இல்லை அன்னம் இல்லை அன்னம் இல்லைன்னு சொல்லி தொடங்கிவிட்டு நான் சரீரம் இல்லை ஜடபதார்த்தம் இல்லை அப்படின்னு தள்ளினான் அப்போல்லாம் வேலை முடியல ரெண்டு இருக்கு இந்த தள்ளற வஸ்துவும் தள்ளறவனும் இருக்கான் முடிவில் ரிஷி என்ன சொல்றான்னா எது எது தள்ளினேனோ எல்லாமே நான் தான்ப்பா என்னிலேருந்து அந்நியமா ஒரு பொருளும் இல்லை ரெண்டாவது ஒரு பொருளை ரெண்டாவது ஒரு பொருளை நீக்கம் பண்ணினப்போ அந்நியமில்லாத நிலை வந்துடுது அந்நியம் இல்லாம ஆயிடுத்தானா நிம்மதி பயம் திவிதீயாபினிவேஷத்தியாது ரெண்டுன்னு இருக்க பயம் இருக்கு அந்த ரெண்டை நிவர்த்தி பண்ணினப்போ டீப் ஸ்லீப்ல சுஷுப்தியில வர மாதிரி ஜாகிரத்துல ஒரு நிறைவு வந்துடுது ஜாகிரத்துல முழிச்சுண்டு ஃப்ரெஷ்ஷா சத்வோத்ரேகத்தோட இருந்துண்டு ஒரு சுஷுப்தி சத்வகுணத்தோட எனர்ஜியோட அது அந்த சமாதி நிலையை வந்து எவ்வளத்துல அனுபவிச்சானா மகாபாகியசாலிங்கிறார் வித்யாரண்ய சுவாமிகள் எப்படி இருக்குன்னாக்கா இந்திரியங்கள்லாம் நல்ல பலமா இருக்கு மனசு தெளிவா இருக்கு புத்தி தெளிவா இருக்கு தீரத்துவம் அக்ஷப்பிராபல்யேபி அகிலாஸ்வாத வாஞ்சையா திரஸ்கிருத்திய அகிலாட்சாணி தச்சிந்தாயாம் பிரவர்த்தனம் தீரத்துவம் அந்த தீரத்துவம் அக்ஷப்பிராபல்யேபி அதனால எல்லாத்திலிருந்து நிவர்த்தமாயி விஸ்ராந்தமா ஸ்வரூபத்தில் இருக்கக்கூடிய அந்த நிலை அந்த நிலை அந்த சாந்தி அந்த சாந்தியை வந்து நமக்கு சமாதின்னு சொல்றோம் அந்த சமாதி நிலையத்தான் ஸ்ருதி வந்து ஆத்மான்னு கூப்பிடுறது ஆத்மஸ்வரூபம் அப்படின்னா என்ன சாந்தி நிரதிசயா சாந்தி நிர்வாண சாந்தி பிராமி ஸ்திதி அந்த சாந்திய அதுல உட்கார்ந்துட்டானால் ஏ தத் சாமகாயன் ஆஸ்தே அப்படி உட்கார்ந்து சாமமா உட்கார்ந்துட்டான் சாமம்னாக்கா சாந்தி இந்த மகாரமே சாந்தி ஒரு விஷயம் சொல்லணும் எல்லாரும் வால்மீகி கதை சொல்கிற போது ரத்னாகரனாக இருந்தார் அவருக்கு வாயில் நுழையாததுனால மரா மரான்னு சொல்லி கொடுத்தா ஏதோ மரத்தை சொல்லி கொடுத்தா அப்படி அப்படி இல்லை அது அந்த ரகாரத்தை முன்னாடி வைக்காம திருப்பி போட்டு கொடுத்தா அவ்வளோதான் அந்த மான்னு முதல்ல கொடுத்தா நிம்மதி வந்துடும் அந்த அக்ஷரத்துக்கே சாந்தி வந்து அந்த அந்த பஞ்சாட்சரத்தில் இருக்கிற மகாரம் இருக்கோ இல்லையோ அதை என்ன கொடுக்கும்னா சாந்தி கொடுக்கும் அந்த மா அப்படிங்கிறதுல ஒரு ஃப்ரிக்ஷனே இல்லை இந்த ரகாரத்துல வேர்ல்டுல எல்லா லாங்குவேஜுக்கும் இந்த ராவ பயம் சம்ஸ்கிருதத்துல கூட ரகாரம்னு சொல்லவே மாட்டோம் நாங்க அகாரம் இகாரம் உக்காரம் எல்லாம் சொல்லுவோம் ரேபம் தான் ரகாரம் சொல்லவே மாட்டோம் ரேபம் தான் சொல்லுவோம் அந்த ராவை உச்சரிக்கவே மாட்டான் யார் வேர்ல்டு தான் இல்லையா சில பேர் வேர்ல்டு அப்படின்னு சொல்ல கரெக்ட் கரெக்ட்னு கூட ரா உச்சரிக்கவே மாட்டான் அந்த ரா அவ்வளோ பயம் அதனால அது அது சக்தியா இருக்கிறதுனால அக்னியா இருக்கிறதுனால அப்படி உள்ள வச்சு மாம முன்னால வச்சு அப்ப சாம அந்த சாம கானம் இருக்கும் இல்லையோ சாந்தியை கொடுத்து நிம்மதியை கொடுத்தது விஸ்ராந்தி கொடுத்து அதனால் முதல்ல ரேபத்தை கொடுக்க வேண்டாம் ஏற்கனவே ரொம்ப என்ன ராஜசிகமா இருக்கார் அதனால ரேபத்தை பின்னால போட்டு அந்த சீதளமான அக்ஷரத்தை முன்னாடி வச்சு கொடுத்தாவா அவ்வளவுதான் விஷயம் அதனால அந்த ஏதத் சாமகாயன் நாஸ்தே சமகானம் பண்ணிட்டு உட்கார்ந்துன்னா வேலை முடிஞ்சு போவன விஸ்ராந்தியில தான் கானம் வரும் ஹிருதயத்தில் ஆனா பகவான் கீதையை எங்க கானம் பண்றார் வேலைக்கு நடுவுல யுத்த பூமியில வேர்ஸ்ட் எக்ஸாம்பிள் யுத்தம் நடந்துட்டு இருக்கிறதுக்கு நடுப்புல பகவான் வந்து கீதையோ உபனிஷத்தை உபதேசம் பண்றார் என்னக்கா இந்த வயலன்ஸுக்கு ஒரு மருந்து தான் இருக்குப்பா இதுதான் இதை தெரிஞ்சு இந்த வித்தியை தான் வெளியில நிவர்த்தி வரும் அப்படின்னு சர்வசம்சார உபரமண ரூபம் ஞானம் எல்லாத்தையும் உபரமிச்சு நமக்கு நிம்மதியை கொடுக்கக்கூடிய இந்த ஔபனிஷதமான பிரம்ம வித்தைய உபனிஷத் புரோக்தமான பிரம்ம வித்தைய உபனிஷத் கொடுக்கக்கூடிய இந்த பிரம்ம வித்தைய நாமளும் இந்த கங்கா தீரத்தில் அனுபவிக்கிறோம் உபனிஷத் அப்படின்னா ஹிருதயத்தில் உட்காரக்கூடியதுன்னு அர்த்தம் இன்னமும் உபனிஷத் பிரகதாரணிக்கு உபனிஷத் சொல்லித்து உபனிஷத்துனா என்னன்னா நமக்குள்ள ஒரு சைத்தன்யம் நான் இருக்கேங்கிற உணர்வு இருக்கே அதுக்கே உபனிஷத்துன்னு பேரு அகமிதி உபனிஷத் முடிஞ்சு போச்சு உபனிஷத் என்னன்னா எது அகம் அப்படின்னு ஹிருதயத்துல பிரகாசிக்கிறதோ அதுவே உபனிஷத்னு வெளியில சூரியன் உபனிஷத்தாம் பிரபஞ்சத்துக்கு எது உபனிஷத்துனா சூரியன் ஆதித்யா ஹிருதயத்துல யாருன்னா அகம்னு எந்த சேத்தனை பிரகாசிக்கிறதோ அதுவே உபனிஷத்து ரொம்ப பக்கத்துல இருக்கிற அனுபவம் அதை விட பக்கத்துல என்னை விட எனக்கு எது பக்கம் நானே தான் என்னை விட எனக்கு பக்கமா ஒண்ணுமே கிடையாது அந்த பக்கத்துல இருக்கிற சைத்தன்யம் இருக்கே தானே தானே தத்துவம் இதனை தானே காட்டுவாய் அருணாச்சல அப்படின்னு பகவான் அக்ஷரமண மாலையில சொன்னது தத்துவம்னா உபனிஷத்துன்னு அர்த்தம் தானே தானே தத்துவம் அப்படின்னா தத்துவம்னா என்னது தத்துவம்னா உபனிஷத்து தத்துவம்னு நம்ம வேற லாங்குவேஜ் இதுல சொல்றோம் உபனிஷத்துங்கிறதுக்கு டிரான்ஸ்லேட் பண்ண தத்துவம் தத்துவோபதேச அப்ப தானே தானே தத்துவம் நம்ம ஸ்வஸ்வரூபத்தை பிரகாசப்படுத்தக்கூடிய அறிவுக்கு உபனிஷத்துன்னு பேரு நம்ம ஸ்வரூபத்தை மறை நீக்கி காட்டக்கூடியனதுனால அதுக்கு உபனிஷத்துன்னு பேரு அந்த உபனிஷத்தை அதில் போன தடவை நாம கட்டோபனிஷத் கடசாக்கையில் வந்து உபனிஷத் பார்த்தோம் இந்த வாட்டி சாமவேதத்தில் வரக்கூடிய உபனிஷத்தை பார்க்குறோம் சாமவேதத்துக்கு நிறைய சாக்கைகள் இருக்கு இதில் வரக்கூடிய தளவகார பிராமணத்தில் வரக்கூடிய உபனிஷத்தை நாம் இங்கே பார்க்குறோம் இந்த உபனிஷத்தை வந்து சங்கராச்சாரியர் தளவகார பிராமணத்துல ஒன்பதாவது அத்தியாயத்துல ஒன்பதாவது அத்தியாயத்துல இது வருது சாமவேதீய தளவகார பிராமணிய நவமாத்தியாய ரூபா இது பாஷ்யதா அவகமியத்தே அப்படின்னு ஒளி நரசிபுர சுவாமி எழுதியிருக்காரு பாஷ்யத்திலேருந்து தெரிய வருது தலவகார பிராமணத்தில் வருது இந்த உபனிஷத் வந்து சாந்தி பாடம் எல்லா உபனிஷத்துக்கும் ஒரு ஒரு சாந்தி பாடம் இருக்கும் இந்த உபனிஷத்துக்கு சாந்தி பாடம் சாமவேதிய உபனிஷத்தா இருக்கிறதுனால இதுல வந்து என்ன சாம என்ன சாந்தி பாடம்னா கட்டோபனிஷத்துக்கு சகனாபவத்து சகனோபுனத்து தானே பார்த்தோம் இல்லையா இங்கேயும் அதே மாதிரி ஒரு சாந்தி பாடம் இருக்கு ஓம் ஆப்யாயந்து மமாங்கானி வாக் பிராணச்சுஸ்ரோத்ரமோ பலமிந்திரியாணி சர்வாணி சர்வம் பிரம்மோபனிஷதம் மாஹம் பிரம்ம நிராகுர்யாம் மாமா பிரம்ம நிராகரோத் மேஸ்து తదాత్మని నిరతే య ఉపనిషత్సు ధర్మా తేమయి సంతు తేమయి సంతు ஓம் பிரணவத்தோட ஆரம்பிக்கிறது ஆப்யாயந்து மமாங்கானி வாக் பிராணச்சக்ஷுஸ்ரோத்திரமதோ பலம் இந்திரியாணி சர்வாணி உபனிஷத் வந்து உபாசனையை முதல்ல நமக்கு கொடுக்கறது வாக்கு பிராணம் சக்ஷுகு ஸ்ரோத்ரம் பலம் இந்திரியாணிச்சு சர்வாணி இதெல்லாம் ஆப்யாயந்து பகவான் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் எதுக்கு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம்னா வாழ்க்கைனா என்னன்னா பிறந்ததுலேருந்து மரணம் வரை இருக்கிறது அவ்வளவுதானே நமக்கு தெரியும் இந்த லைஃப் பிரசன்ட் லைஃப் என்னது பிறந்துட்டோம் பிறப்பிலிருந்து இறப்புக்கு ஒரு டிராவல் ஜீவித யாத்திரா அந்த டைம்ல பத்ரங் கர்ணேபி ஸ்ருணுயாம தேவா பத்ரம் பஷ்யேமாட்சபிரியஜத்ரா அப்புறம் ஒரு விஷயம் சொல்றது ஸ்திரை ரங்கை நல்ல சரீரமெல்லாம் நல்ல பலமா துஷ்டுவாம் சக எதுக்கு உலக விஷயங்களில் ஈடுபடுறதுக்கு இல்லை உன்னை ஸ்துதி பண்ண பகவான ஆராதனை பண்றதுக்கு துஷ்டுவாம்சஸ்தனூபிः வியசேம தேவஹிதம் தேவர்கள் நமக்கு கொடுத்திருக்கிற ஆயுச பகவதாராதனா லட்சணமான தர்மத்தை பண்ணிண்டே பக்தி பண்ணிண்டே பகவத் சாட்சா்காரத்துக்காக யத்னத்தை போட்டுண்டு சாதனை பண்ணிண்டே வாழறதுக்கு இந்த சரீரத்துக்கு பலத்தை கொடு இந்திரியங்களுக்கு பலத்தை கொடு எல்லாத்துக்கும் பலத்தை கொடுன்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறது ஸ்ருதி அது அது ஒண்ணுதான் கன்சர்ன் சரீரம் விழுந்து போறதுக்கு இத்தேகம் விழும் முன் புஜிப்பதற்கு சேரவாரும் ஜகத்தீரே அப்படின்னு கூப்பிட்டார் தாய்மார்கள் தேகம் விழுந்துடும் எப்போ விழுந்து தெரியாது தூங்கிறதுக்குள்ள போயிடும் ரமண பகவான் அழகம்மா பாட்டி வந்து பகவானோட அம்மா வந்து பகவானுக்கு சரணாகதி பண்ணி பிள்ளைங்கிற நினைப்பெல்லாம் விட்டு வந்துட்டான் முதல்ல வந்தபோது உடம்பு ரொம்ப படுத்தி முடியாம எடுத்தேன் அப்போ அண்ணாமலையார்கிட்ட சில பதிகங்கள்லாம் பாடினான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு எதுக்கும் யாருக்கிட்டே எதுவும் கேட்காத பகவான் நான் அம்மானா என்ன ஸ்பெஷாலிட்டியா தன் தாயார்கிட்ட மாத்திரம் ஸ்பெஷாலிட்டியா அது இல்லை அது வந்து அந்த ஜீவனுக்கு இந்த சரீரம் விழறதுக்கு முன்னாடி அந்த ஞானம் வரணும் அந்த நிலை அதுதான் அந்த பிரார்த்தனையே என்னன்னாக்கா உள்ள இருக்கிற ஞானாக்னி வந்து பொசுக்கி அஜானத்தை நீக்கிறதுக்கு முன்னாடி இந்த வெளியில கொள்ளி வைக்கிற நிலை வரப்படாது அதனால இனி ஒரு தேகம் எடுக்கிற மாதிரி மிஞ்சி சரீரத்தை விட்டு விடப்படாது மிஞ்சிடு கெஞ்சிடும் அப்படின்னு அக்ஷரமண மாலையில் ஒரு பாட்டு இருந்து கெஞ்சறதுன்னா சம்சாரம்னு அர்த்தம் நம்ம வாழ்க்கை பூரா அதுதானே உலகத்தில் இருக்கிற வாழ்ல எல்லாம் கெஞ்சறது அப்புறம் தேவதைகள்கிட்ட கெஞ்சறது பகவான்கிட்ட கெஞ்சறது கெஞ்சின்றே போயிடுறோம் நம்ம மனசே ஒரு பிக்ஷா பாத்திரம் தான் இல்லையா அது என்னத்தினால மிஞ்சறதுனால மிஞ்சறதுன்னா மேல போறதுன்னு ஒரு அர்த்தம் மிஞ்சறதுன்னா சேஷம்னு ஒரு அர்த்தம் இந்த வாசனை சேஷிக்கிறத அஜானம் மிஞ்சி இருக்கிற வரைக்கும் கெஞ்சின்றே இருப்போம் வஞ்சியாது அருளனையே அருணாச்சல வஞ்சிக்கிறதுன்னு என்னன்னா இந்த ஜென்மாவில ஞானத்தை கொடுக்காம திருப்பி கொஞ்சம் கூட போய் பரவாயில்ல கொஞ்சம் கூட லோகத்துல சுகமா இருந்துட்டு வாயே இன்னும் கொஞ்சம் கூட இருந்துட்டு வாயே அப்படின்னு என்ன அனுப்பிவிடாதே எனக்கு நிம்மதியை கொடு நான் எதையாவது அசடு மாதிரி கேட்பேன் அதையெல்லாம் நீ கொடுத்துடாத நான் கேட்டா கூட கொடுக்காம வஞ்சியாது அருள் எனக்கு அருள் அனுகிரகம் பண்ணி எனக்கு நீ ஞானத்தை கொடுத்து சாந்தி விஸ்ராந்தியை கொடுத்து நிறைவை கொடுத்து நிம்மதியை கொடுத்து என்ன இந்த சரீரம் விழறதுக்கு முன்னாடி அந்த தன்யதா அந்த உபனிஷத் வித்யா அந்த விஸ்ராந்தி அந்த நிம்மதி எனக்கு கொடுங்கிறத கேட்கணும் இல்லையா அதுதான் இந்த சாந்தி பாடத்திலையும் இந்திரியங்கள்லாம் பலமா இருக்கணும்னா விஷய போகத்துக்காக கேட்கல ஆப்யாயந்து மமாங்கானி என்னோட அங்கங்கள்லாம் நல்ல சம்புஷ்டமா ஆரோக்கியமா இருக்கட்டும் ஆரோக்கியமா இருக்கு நமக்கு அப்போ பகவான் சொல்லணும் பாகவதத்துல அந்த முச்சுக்குந்தன்கிற ராஜா சொல்ற பகவானே எப்படியோ என்னோட சரீரமெல்லாம் நல்ல ஆரோக்கியமா இருக்கு அப்படி இருந்தும் பாதாரவிந்தம்னு பஜதி அசன்மதி கதஞ்சித் அவ்வங்கமயத்னத்தோனக லப்துவா கதஞ்சின் நரஜன்ம துர்லபம் இந்த மனுஷ சரீரம் எப்படியோ கிடைச்சிருது அது எப்படி இருக்குன்னா அவ்வியங்கம் அங்கத்துக்கு ஒன்றும் ஒரு தோஷம் இல்லாம நல்ல பலமா இருக்கு தின்னுண்டே இருக்கேனே பகவான் தூங்கிண்டே இருக்கேனே அலங்காரம் பண்ணிட்டே இருக்கேனே அலைஞ்சுட்டே இருக்கேனே லைஃப வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கேனே ஒரு அத்தியாத்ம சாதனை பண்ணாம போயிட்டு இருக்கே லைஃப் கதஞ்சு அவ்யங்க மயத்னத்தோ எதையும் எதையும் பேசிண்டு பல விஷயங்களை பேசிண்டு மரணம் வந்து நிற்கிறது ராமாயணத்துல பகவான் பரதன் கிட்ட சொல்ற நீ எழுந்திருந்தா மரணம் எழுந்திருக்கிறது நீ உட்கார்ந்தா மரணம் உட்கார்றது நீ நடந்தா மரணம் நடக்கிறது என்ன பாதுன்னா சரீரத்துக்கு இன்னொரு பேருப்பா body is another name for death அப்படின்னு பகவான் டாக்ஸில் இடத்துல வரும் மரணங்கிறது சரீரத்துக்கு இன்னொரு பேர் அவ்வளவுதான் அதை வச்சு எப்படி நிம்மதியா இருக்கிறது அதனால அதை கழட்டி போடுறதுக்கு முன்னாடி அஜானத்தை கழட்டி போடுறோம் அதனால ஆப்பியாயந்துமமாங்கானி இந்த சரீரத்தை சம்புஷ்டமா அங்கங்கள்லாம் எனக்கு ஒத்துழைக்கட்டும் காத்தால் நாலு மணிக்கு வந்து கங்கையில குளிக்கணுமா ஒத்துழைக்கணுமே எழுந்திருக்க முடியல நடக்க முடியல இந்த தண்ணியை தொட்டுண்டே சில பேர் உட்கார்ந்துட்டு இருக்க அரை மணி நேரம் அது குளிர் போகாது இன்னும் அதிகமாயிடும் தீர்த்த ஸ்நானம்னா வந்து கட கட கடன்னு முழுகிட்டு பண்ணும் இல்லை வந்து இப்படியே தொட்டு பார்த்துட்டு வளையல் அப்புறம் தொட்டு பார்த்து இப்படியே உட்காந்துட்டு இருக்கு அதுவே ஒரு சஃபரிங் அதனால ஆப்யாயந்து உமாங்கானி என்னோட அங்கங்கள்லாம் நல்ல ஒத்துழைக்கணும் அத்தியாத்ம சாதனைக்கு பகவத் சாட்சா்காரத்துக்கு நாம் பண்ணக்கூடிய சாதனைக்கு என்னோட சரீரம் பகவானே ஒத்துழைக்கணும் அப்படி கேட்டால் பகவான் அனுகிரகம் பண்ணுவார் ஏன்னா பகவான் சரீரம் நம்ம தந்திருக்கிறதே ஞானத்தை அடையறதுக்கு தான் மனுஷ சரீரத்தை கொடுத்துருக்கார் அதனால அதெல்லாம் பகவான் நம்ம ஹெல்ப் பண்ணுவார் நமக்கு வந்து பகவத் சாட்சா்காரத்துக்குன்னு பகவான் கிட்ட கேட்டோமானால் பகவான் ஹெல்ப் பண்ணுவார் உன் திருவடிக்கே பவம் அருளு கண்டாய் அப்படின்னு திருவாஜயத்தில் பாடுறார் மாணிக்க வாசஸ்வரர் உன் திருவடியை நினைக்கிறதுக்கு இந்த வாழ்க்கையை யூஸ் பண்ணும் நீ ஒரு ஜென்மா வந்தா கூட திருப்பி இந்த சம்சாரத்தில் மாட்ட வச்சுடாது என்ன போற போக்கு பார்த்தா இன்னும் எத்தனை இருக்கு தெரியாது அதனால இனி வந்தாலும் இந்த மாதிரி கங்கக்கரையில் உட்காந்துக்கணும் சத் சங்கம் கேட்கணும் சாது சங்கம் கிடைக்கணும் அப்படி இருந்தா என்ன அப்பர் தேவாரத்தில் பாடின மாதிரி என்னது பாட்டு நடராஜாவை பார்த்தா மறுபிறப்பு வந்தாலும் பரவாயில்லன்னு பாடினார் மனித பிறவியும் வேண்டுவதே இம்மாநிலத்தில் மனித பிறவியும் வேண்டுவதே இம்மாநிலத்தில் அந்த லாஸ்ட் அந்த மனுஷனா எனக்கு உதவி கிடைச்சாலும் பரவாயில்ல என்னக்கா சத் சங்கம் கிடைக்குமானால் அத்தியாத்ம சாதனை கிடைக்குமானால் சாது சங்கம் கிடைக்குமானா சுரேஷ லோகோபி ந தத் சேவியதாம் தேவலோகம் கூட யாரு கேர் பண்றாப்பாங்க தேவலோகம் யாருக்கு வேணும் இங்க வந்து சத் சங்கம் வைராகிகளோ வைராகியம் இருக்கிறவாளோட சங்கம் பரமஹம்ச சங்கம் கிடைச்சுடுத்தானா எதிசங்க ஜுஷ்டம் அது மாதிரி இருந்து இருந்துடுத்தானா அதுக்கப்புறம் என்ன வண்டி இருக்கு இந்த மாதிரி அதனால அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையே ஆசைப்பட்டுதான் தான் ஆப்யாயந்து மமாங்கானி முதல்ல வாக் அந்த வாக்கு வந்து அக்னி வாங்மே மனசிஸ்திதா ஸ்திதா அக்னிர்மே வாச்சஸ்ரிதா வாக் ஹிருதயே ஹிருதயம் மயி அகம் அமிர்தே அமிர்தம் பிரம்மணி நியாச சந்யாசங்கிறோம் இல்லையா சரியா சந்யாசம்னா என்னதுன்னாக்கா வைதிகமா சொல்லணுமானா பாஹ்ய பிரகிருதியில இருக்கிற சக்திகளை எல்லாம் இந்திரிய ஸ்தானங்கள்ல உட்கார வைக்கணும் இந்திரிய ஸ்தானங்களை எல்லாம் மனசுல உட்கார வைக்கணும் மனச ஹிருதயத்துல உட்கார வைக்கணும் இப்படி திருஷ்யத்தை பூரா திருக்கா இருக்கிற சைத்தன்யத்துல ஹோமம் பண்றதுக்கு பேரு சந்நியாசம் சமயக் நியாசம் எல்லாத்தையும் தண்ணிலேயே போயிடும் எல்லாத்தையும் தண்ணில அடக்கி தான் மட்டுமா இருக்கக்கூடிய சுத்த சைத்தன்ய ரூபமான ஸ்திதி தான் நிர்விசேஷமான அந்த நிலைக்கு தான் சந்நியாசா அப்போ வாக்கு முதல்ல வந்து வாக்கு வாக்கு தான் வேதத்துக்கு முக்கியம் வாக்குவை பிரஜாபதி வாக்கு வந்து பகவானோட ஸ்வரூபம்னு வேதம் சொல்லி கொடுத்து எது ரூபமா இருக்கோ அந்த வாக்கை ரொம்ப ஜாகிரதையா உபயோகப்படுத்த அசுத்தப்படுத்தாதே வாச்சோ விக்லாபனம் வாச்ச வந்து வாக்க வந்து அதனால ஒரு சங்கீதத்தை பார்த்தோம்னா பாடுற போது ஒரு பாஷையை உபயோகப்படுத்தாம ஸ்வரத்தை உபயோகப்படுத்துற போதே நமக்கு அந்த பாவம் தெரியும் இல்லையா இந்த சப்தத்திலேயே அது இருக்கு நம்ம இல்லாட்ட லாங்குவேஜில் ஏமாந்து போயிடுறோம் ஒரு இடத்துல பகவத்பாதாள் இதில் பாஷ்யத்துல சொல்ற கேனோபனிஷத் பாஷ்யத்திலே வருது ஸ்வப்னத்துல நீ எந்த பாஷையில பேசுறாய் அப்படின்னு கேட்கிறா நீங்க கவனிச்சு பாருங்கோ சொப்னத்துல பாஷை கிடையாது நம்ம வந்து ஏதோ ஜாகிரத்துல எழுந்திருந்துட்டு விட்டு சொப்பனத்துல பார்த்தத தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணிப்போமே தவிர சொப்பனத்துக்கு பாஷை கிடையாது குழந்தைகளுக்கு மிருகங்கள்லாம் சொப்பனம் பார்க்கறது எல்லாத்துக்கும் இருக்கு உள்ள ஒரு பாவ மண்டலத்தில் வரத்துக்கு பாஷையெல்லாம் கிடையாது அது நம்ம அப்போ பார்க்கறத அந்த பாஷை வந்து தான் எல்லா மிருகங்களும் பேசிக்குமா நம்ம சொப்பனத்தில் எது பார்க்குறோமோ எது பேசுகிறோமோ அந்த பாஷையில தான் மிருகங்கள் பேசுறது அப்படின்னு அவளுக்கு இருக்கு பாஷை ரொம்ப கிளியரா கம்யூனிகேட் ஆகிடும் அது நமக்கு தெரிய மாட்டேங்கிறது அவ்வளவுதான் நம்ம வெளியில வந்து வைகரி பாக்கில் வந்த அப்புறம்தான் இல்ல இல்ல கிராமர் சரியா இல்லை திருத்தி சொல்லுவோம் அப்படி சொல்லுவோம் அப்படின்னு சொப்பனத்துல என்ன இருந்தது ஒண்ணும் கிடையாது வெளியில பேசியாச்சுனாக்கா அதுல பாஷை வந்துடுத்து சம்ஸ்கிருதம் தமிழ் மலையாளம் என்னெல்லாமோ வந்துடுது ரூபா பிரகத் சேனா பாவா பாவ விவர்ஜிதா ஈஸ்வரனாவே சொல்லிக்கிறார் அது கீழே உபனிஷத்துன்னு ஆரம்பிச்சு அம்பாள் கிட்ட போனது என்ன நானே யோசிச்சேன் அம்பாள்னு சொல்லியிருக்கேன் அப்புறம் பார்த்தா ஞாபகம் வந்தது இதுல உமா பரமேஸ்வரி ஹைமவதி வராங்க உபனிஷத்துல அதனால அதனாலே இதுல அது ஞாபகம் வந்துட்டு இருக்கு போல் இருக்கு அப்போ வாக் முதல்ல வாக்க வந்து சம்புஷ்டமா தபசா உபயோகப்படுத்தணும் மௌனம் யோகத்தோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே என்னதுன்னா வாங் நிரோதா அப்படின்னு அசங்கராச்சாரியர் கொஞ்சம் நிர்பந்தமா மௌனப்படுத்தின்றோமானா அடக்கின்றோமானா அனாவசியமா எத்தனை பேசுறோம்னு தெரியும் வாக்கு போக போக எனர்ஜி போயிடும் ஊர்ஜம் போயிடும் சக்தி போயிடும் அதனால வாக்கு உபாசனை பண்றது ஒரு வார்த்தை தவறா பேசிவிட்டோமானால் ரிஷிகள் தவிப்பாங்க தசரதன் அழற போது ராமாயணத்துல சொல்றார் ஒரு பொய்ய சொன்ன தெரியாம வாயில பொய் வந்துட்ட ரிஷிய போல நான் தவிக்கிறேன் உக்தானிருத்தம் ரிஷிம் யதா அப்படி வாக்க உபாசனை பண்ணியிருக்கா அது ஒரு தபஸ் அந்த வாக்க சப்தத்தை உபாசனை பண்ணி சுத்தம் பண்றது சம்புடம் பண்றது அது சாஸ்திரங்களுக்கு வழி வை இந்த வைத்திய சாஸ்திரத்துல கூட என்ன சொல்லுவானா வாக்க உபாசனை பண்ணின வைத்தியன் எவ்வளவு பெரிய வியாதியோட போனவனை பார்த்தாலும் உனக்கு ஒன்றும் இல்லைப்பான்னா இல்லாம ஆயிடுவான் இந்த டாக்டர் வந்து சௌக்கியமா இருக்கப்பா முதல்லயே வந்து சும்மா கேஸோட போன ஹார்ட் அட்டாக்கா இருக்கும் அப்படின்னு சொல்ல ஒண்ணுமே இல்லை அப்படின்னு வாயால் அவர் பிரியமா சொன்னாலே அது போயிடணும் வாக்கு உபாசனை பண்றதுங்கிறது ஒரு சக்தி எல்லாமே மங்களமாவே இருக்கட்டும்